வந்தனம் வந்தனம் வந்தனம் வந்தனம் வந்தவன் எல்லாம் வந்தனம் வந்தனம் அல்லா சிவனும் ஏசு புத்தனும் எல்லோர் மதங்களும் எங்கள் வழித்துணை அல்லா சிவனும் எங்களும் எல்லாம் மதங்களும் எங்கள் வழித்துணை வந்தனம் வந்தனம் வந்தனம் வந்தனம் வந்தவர்கெல்லாம் வந்தனம் வந்தனம் வந்தனம் வந்தனம் வந்தனம் வந்தனம் வந்தவர்கெல்லாம் வந்தனம் வந்தனம் சிந்திக்க தெரிந்த அன்பரே வந்தனம் சந்தா கட்டிய நண்பரே வந்தனம் சிந்திக்க தெரிந்த அன்பரே வந்தனம் சந்தா கட்டிய நண்பரே வந்தனம் உன்னதை பூக்கும் பூக்களே வந்தனம் அன்னையே உனக்கும் எங்கள் வந்தனம் உன்னகை பூக்கும் பூ உங்களே வந்தனம் அன்னையே உனக்கும் எங்கள் வந்தனம் சிறுகதை ஒன்று சுவைபட சொல்வோம் தவறுகள் இருப்பின் மண்ணில் தருளே சிறுகதை ஒன்று இசைபட சொல்வோம் தவறுகள் இருப்பின் மண்ணில் தருளே வந்தனம் வந்தனம் வந்தனம் வந்தனம் வந்தவர்க்கெல்லாம் வந்தனம் வந்தனம் அல்லா சிவனும் கேசு புத்தனும் எல்லா மலர்களும் எங்கள் வழிமுனை இது ஒரு சிறிய கதை கதை என்றால் குறுங்கதை அல்லது மினி கதை என்று கூட கூறலாம் கதை என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாக கதைக்கு ஒரு நாயகன் அவசியம் கதாநாயகன் என்று சொன்னால் கதம் பாபா இல்லை என்று சொன்னால் தான் முழுகும் பாதி கடவுள் அப்படி அல்ல அப்படி இந்த கதையில் வரும் நாயகன் ஒரு சாதாரணமான உங்களையும் எண்ணங்களையும் போல ஒரு சாதாரண சாமானியன் எங்களையும் உங்களை போல என்று சொன்னார் வேற வேலை இல்லாமல் ப்ரோக்ராம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் சிச்சி அப்படி சொல்லல அதாவது அந்த காலத்துல சொல்லி இருக்கிற நாயகன் மாதிரி வானத்தை வில்லா வளைக்கக்கூடியவனும் அல்லது கயிறை மணலை கயிறாக திரிக்கக்கூடியவனும் அல்லது இன்னொரு விதமா சொன்னா ஒத்தையாக நின்று பத்து பேரை சமாளிக்கக்கூடியவன் அல்ல ஏன் அஜித் விஜய் போல ஒரு பத்து பதினஞ்சு பேரை அடிக்கக்கூடிய கராட்டி தெரிஞ்சிருந்தா சமாளிக்கலாம் தானே ஏன் இது தெரிஞ்சால் இருபத்தஞ்சு பேரை சமாளிக்கலாம் நல்லா ஓட தெரிஞ்ச அது உண்ட மாதிரியாமா சரி நான் கதைக்கு வா கதைக்கு தான் வருவோம் கதையின் நாயகனுக்கு ஒரு பெயர் அருமையான தமிழ் பெயர் என்ன குமார் இல்லை புருஷோத்தம ராஜசிகாமணி சூப்பர் நேம் நல்ல புல் நேம் ஓஹோ இந்த ஃபார்முகள் ஃபில் அப் பண்றதுக்கு நல்ல ஈஸியா இருக்கும் நல்ல ஈஸி லண்டன்ல அது மட்டும் இல்லை ஓ இங்க கூட வந்து இருபது முப்பது வருஷம் ஆச்சுது இப்போ இந்த bus name phone name surname இதுல பெரிய கனவே பெரிய குழப்பம் எதற்கு தெரியாது ஆனா புருஷோத்தம ராஜசிகாமணி என்று அவனுக்கு அழகான தமிழ் பேர் இருந்தாலும் கூட அவனை சார்ந்தவர்கள் நண்பர்கள் சுருக்கி ஒரு பேரில் கூப்பிட்டார் அது சரி கேட்கிற பேர் நீட்டு பேருந்து சுருக்கி சுப்பு புப்பு என்று வைப்பினும் புத்திர புருஷோத்தம ராஜசிகாமணி பூச்சி பூச்சி என்று கூப்பிட்டார்கள் பூச்சி பூச்சியோ ஆஹா நான் கேட்கிறேன் என்னன்னு சொன்னால் ஓ வேற்று அம்மா பிள்ளை இல்லாம கேட்கல ஏறாத கோயில் எல்லாம் ஏறி இறங்காத மலையெல்லாம் இறங்கி சொல்லியிருப்பேன் ஏதாவது பிறந்தால் பூச்சியோ அல்லது புழு கொண்டு வைக்கிறேன் வந்து பாய்ச்சல் உண்டு அதுக்கு புழு வந்து பூச்சி என்று வச்சிருக்கிறேன் இது <laughs> எப்படியும் பூச்சி என்று வைத்ததுல ஓரளவு பரவாயில்லை இறப்புத்தான் பூச்சி என்று வைக்கல புழு என்று கூட வைக்கல அது சரி அதெல்லாம் தலை தப்பிச்சு ஏன்னு சொன்னா இப்படி எத்தனையோ பேர் இருக்கும் நீங்க சொன்ன நம்புறீங்களோ இல்லையோ தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொடி என்ற பேர் பாவாடு அப்ப பாவாடு இவனுக்கு தெரிஞ்ச எங்களை எல்லாமே பிடித்தான் இல்ல இந்த பேர் உள் பாவாடை சிச்சி அப்படி ஒன்றும் இல்லை <laughs> அதாவது பூச்சிக்கு ஒரு பெயர் பூச்சி என்றே நாங்களும் அடைத்துக் கொள்வோம் பூச்சி இருந்தது லண்டனில் லண்டன் குலத்தில் வாழ்ந்து வந்தான் பூச்சி அவருடைய ஒன்று ஒன்று ஒன்று விட்டாக்கா அக்கா அவன் வீட்டில் பூச்சி வாழ்ந்து வந்தார் பூச்சிக்கு ஒரு தனி விசேஷம் பூச்சி கட்ட பெருமச்சாரு கட்ட பெருமச்சாரு ஆனாலும் மற்றவர்களை போல எல்லோரோடும் கலந்து கொள்ள மாட்டான் இவரை போல வெளியில் போக மாட்டான் இவரை போல வீட்டிலேயே அடைஞ்சு கிடப்பான் காரணம் கேட்டால் சிலரின் போக்கு அதுதான் தனக்கு பிடிக்கவில்லை சொன்னார் அதுதான் பொருத்தமா பூச்சி என்று வச்சிருக்கிறோம் அதான் சில பேரின் போக்கு என்று சொன்னார் ஓஹோ அந்த சிலர் சொல்றேன் பாட்டோட சொல்றேன் ஒரு விட்டு ஒரு வந்து சேரா இடம் சேர்ந்து விட்டு ஒரு விட்டு ஒரு வந்து மலை ஓடன ஆனால் ஒரு காலத்துல தமிழர் தரணியில எங்கெங்க எல்லாம் பாடினவோ அங்க எல்லாம் போய் வாழலாம் அல்லது வாழ தலைப்பட்டவர் உலக பரப்பில் எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா பிடிக்கவில்லை என்று சொல்லி அவன் பிரான்ஸ்ல இருந்து பிரான்ஸ்ல இருந்தவன் பிடிக்கல ஒத்த ரூமுக்குள்ள பத்து பேர் உண்டா நெருக்கம் அதிகமாக பிடிக்கல வந்துட்டான் அது சரி அப்படி என்று சொன்னால் ஜெர்மனி அடுத்தது ஜெர்மனியும் பிடிக்கல காரணம் இதுக்கு எதிர்மாறாது இங்க ஒரு சொந்தம் உண்டா பத்து கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தங்காத மற்ற சொந்தம் இதுல ஒன்று வித்து விட்டுதான் உண்மைதான் ஜெர்மனியில அப்படித்தான் பக்கம் பக்கமா விட்டுடுவினம் ஒரு ஒரு பார்க்கலாம் அப்படி என்றால் இது கொலண்டிலே பிறந்த வரும் ஆஹா பொலண்டில் ட்ரக்ஸுக்கு ஃப்ரீ லைசன்ஸ் அதுவும் பிடிக்கல நீங்க லண்டனுக்கு மாறந்துவிட்டு கனடாக்கு போயிருக்கலாம் அதுதானே போகல கனடாக்கு போயிருக்கலாம் தான் நாங்க அந்த மெட்ட பிரச்சனை என்ன மெட்ட பிரச்சனை அதே ரகசியமா சொல்லுங்க ரகசியமா சொல்லுங்க ரகசியம் சொல்லலாம் தான் ஆனா அரை மாசம் பேர் டிக்கெட் போட்டுட்டு போயிடும் கனடாவுக்கு கனடாவில் சரி அதாவது பூச்சி லண்டன் இல்லையா அவருடைய ஒன்றி விட்ட அக்கா வீட்டுல இருந்து வந்தார் சகோதரி பூச்சி நல்லவர் நல்ல தமிழ் பற்றி உள்ளவர் பெரிய பிள்ளை பெற்று கொண்டிருந்தார் என்ன பிள்ளை அதாவது உழைக்காம உழைப்போர் சலுகையில் வாங்கலாம் என்று வேலை வெட்டி இல்லாம இருந்து வந்தார் லண்டனில் உழைக்காமல் இருக்கலாமே நல்ல கதையே லண்டன்ல உழைக்கல வந்த புதுசுல அவனை சேர்ந்த ஒரு மனசு ஒன்று அவனுக்கு சொல்லி வச்சது இங்க எல்லாம் வேலை இல்லா திண்டாட்டம் அதிகம் உண்மை மாதிரி ஆக்களுக்கு இங்க வேலை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு யாரு பழசு ஓஹோ பழசுகள் சிலர் இப்படித்தான் அதுல ஆனால் இந்த பழசுகள் பேருந்தோ பேருக்கு தான் பழசுன்ற லாயக்கம் அதுல கனவு என்னக்கப்படாது நீங்கள் ஐம்பது பேருக்கு மேற்பட்ட ஆக்களில் இருபது வயது இருபது வருஷத்துக்கு முதல் வந்த ஆக்கள் இந்த பழசுல பேர் தான் ஆறு ஆறு ஏழு வருஷத்துக்கு வந்த படியெல்லாம் இப்போ உள்ள படியங்களை இங்க கூப்பிட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டது ஓ இதில் ஒன்று உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று சொல்லாமல் அவ்வியார் உழைத்துண்டு வாழ்ந்தானே என்று சொல்லியிருந்தால் நிச்சயமா அவன் மேல நடிப்பான் என்று சொன்னால் பூஜை தமிழ் பற்றி வைக்கவன் ஓ சரி எது அப்படியா இருந்தாலும் இப்ப வேலை வட்டி இல்லாம இருந்தா அதாவது வேலைக்கு முயற்சி பண்ணாமல் வேலை தானாக தேடி தன் கால வரும் என்று நினைச்சு கொண்டிருக்கிறது பெரிய பிள்ளைதாரு வேலை தானா வர வேண்டியிருந்து கொண்டிருந்தா சரி என்ன நினைக்கிறார் வேலை இல்ல வேலை என்று சபையில வேடிக்கையில ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை இங்கிலீஷ் கொஞ்சம் மட்டும் மட்டும் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் ஒரு பிரச்சனை தான் அதாவது அதை படிக்கணும்னு அவன் யோசிக்கல இதால பிரச்சனைகள் அடிக்கடி வந்தது யா யா ஓ பூச்சி வேலை செய்த பெட்ரோல் ஸ்டேஷன்ல ஒரு முறை மேனேஜர் அவர் ஒரு பிள்ளையார் துறை சொல்லிட்டு போயிட்டார் நான் கீழே போறேன் ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்ன இந்த கோமில கூப்பிடும்னு சொல்லி அப்ப பூச்சி தான் டில்லில பூச்சி தான் டில்லில நல்ல கிட்டையரம் பார்த்து ஓ ஒரு கருப்பர் அவர் நிக்கிறேன் ஆப்பிரிக்கிறத சேர்ந்தவர் நிக்கிறேன் கொஞ்சம் டீசெண்டா சொல்றீங்க ஓ வந்து பெட்ரோலையும் அடிச்சிட்டு கிணக்க கண்டு கண்ட சாமானெல்லாம் வேண்டி கொண்டு வந்து காடுல போய் மாடினார் என்ன காடு அப்படி என்ன பூச்சிக்கு விலங்கு பூச்சிக்கெல்லாம் விளங்கிச்சது இங்கிலீஷ் அல்ல முடிகிற தடவால தான் விளங்கிச்சது இவன் சுத்துரானன் என்னண்டு இவன் சுத்துரானன் விளங்கிச்சது சுத்துரானன் ஓ இதை சொல்லணும் மேனேஜருக்கு சொல்லணும் இன்டர்கோமில் அதுவும் இங்கிலீஷ்ல சொல்ல வேணும் அதுவும் துறைக்கு சொல்ல வேணும் ഇവിടെ ഓഹോ சொன்னா எப்படி please come black and come and rounding rounding என்ன கருப்பு மனிதன் வந்திருக்கிறார் சுத்துறான் சுத்துறான் ரவுண்டிங் ரவுண்டிங் இப்படித்தான் ஒரு அயல் நாட்டு பட வந்திருக்கீங்கல்ல ஒருத்தர் லொரியில ஓடு கொண்டு வந்தவர் அப்ப சாமி மறைச்சு போட்டு மறைச்சு கேட்டது என்னன்னு சொல்லி வீடு ஹவுஸ் ஓடு ரன்னிங் அப்ப சொன்னார் ஹவுஸுக்கு மேல ரன்னிங் ரன்னிங் என்று அடிச்சான் பாருங்க ஒரு அடி அதோட சரி அப்ப எனக்கு ஒரு ஞாபகம் மூன்று வருஷத்துக்கு முன்னாலே ஓ அப்ப இப்ப யாழ்ப்பாணத்துல வந்து சிலோனாமின் கட்டுமாறு ஓஹோ கோப்பாயில வந்து வடமாட்சியிலிருந்து வாராக்கள் கோப்பாயில தாவடி சோதனையில எல்லாரும் ரங்கவன் ஓஹோ அப்ப ஒரு ஸ்பெஷல் பஸ் ஒன்று வாரது இந்த டாக்டர்ஸ் ஆங்கர்ஸ் ஆட்களை ஏற்றி கொண்டு ரெட் கிராஸ் அடையாளத்தோட வடமராட்சியிலிருந்து வாரம் கொஞ்சம் வேகமா சொல்லுங்க பூஜித்த கதையும் அவன் வந்து கோப்பாட்சியில நிக்க வேணும் வந்து ஒன்று கேட்கல அவங்க அந்த செட்டு பாயிண்ட்ல வயலசின் வயர் அறந்து போச்சு வயலஸ் வயர் ஓ அப்ப அவன் மேல் வழியை வச்சுட்டு சொன்னால் எல்லாம் ரங்கச்சு ஓ வாங்கினால் பதட்டத்துக்குரிய நேரம் வேலைக்கு நேரம் அப்ப டாக்டர்ஸ் போய் கழிச்சனும் இப்படி பிரச்சனை என்ன செய்ய செட்டில் ஆண்டவர் அப்படி பிரச்சனை ஓ அவனுக்கு எல்லாம் ட்ரக் எல்லாம் கரையாடி எல்லாம் பொம்பளை இந்தியாவும் அப்படி எல்லாம் கலவாங்க விட்டா சரி பலமையில கொண்டக்டர் போய் கதைக்கிறது பார்த்தா சரியா இருக்கிறது கொண்டக்டர் தான் சரி வேற போது రూపాయలు நேரம் டாக்டர்கிட்ட சொன்னாராம் டாக்டர் சொன்னாராம் நாங்களே ஏதாச்சும் இயலாத பொறுப்பை என்ன செய்யணும் கொண்டா ஹாஸ்பிட்டலில் கழிச்சு பார்க்க மாட்டோம் ஓ கொண்டு சொன்னால நான் கழிச்சு பார்க்கலாம் ஒன்னால என்ன ஆமி விட்டான் sir good morning good morning அவன் சொன்னா நான் conductor bus is coming going wire is cutting கட்டாங்க நல்ல ஹாப்பி கைது சொன்னா ஒரு பிரச்சனை இல்லை சரி எனக்கு வாங்கும் சரி ஓ பூச்சி இதே மாதிரி ஒரு வேலையில நீடிக்கிறது பல பல பிரச்சனைகள் பூச்சி பூச்சிக்கு வேலை இல்லை ஓ அக்காவுக்கு ஒரே கவலை வேலை இல்லாம வீட்டில் இருந்தால் கஷ்டமான விஷயம் அப்ப அக்கா சொன்னா சும்மா இருக்கிறீடா மன நிம்மதிக்காண்டி எத்தனையோ கோவில் சுத்தவரை இருக்குது போயிட்டு வா ஐயோ வேண்டாம் கோயிலுக்கு போக மாட்டேன் இங்கத்த கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான் பூச்சிக்கு இந்த பிரச்சனை பூச்சிக்கு ஒரு தனி அபிப்பிராயம் இருந்தது இங்க கோயில பற்றி அது சரியான சொல்றதுக்கு இல்ல பிள்ளைங்க சொல்றதுக்கும் இல்ல அபிப்பிராயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் ஓ இது பூச்சின்னு மனதில் ஒரு ஆதண்டம் தானே அவன் இருக்கிற இடத்தை சுத்தி கணக்க கோயில் ஆனால் ஒன்றுக்கும் பூச்சி கோயிலுக்கு போக யோசிக்கவில்லை என்றால் வழிபாட்டு தலங்களை எல்லாம் ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்த்தான் பூச்சி கோயிலில் ஊரில் குடியிருக்க வேண்டாம் கோயிலில் அவன் எடுத்தருள் இருக்கிற இடத்துல கும்பிடுறது சிறப்பு தானே இதைத்தானே ராமகிருஷ்ண பரமஹம்சன் சொல்லி இருக்கிறார் சரி சரி நீங்கள் பூச்சிட்டு அதைக்குமா ராமர் சொன்னார் சீதா சொன்னார் எங்களுக்கு விளங்காத விஷயத்தையும் சொல்றீங்க சரி பூச்சிட்டு கதைக்கு பாரு இப்படி இருக்கிற காலகட்டத்துல இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று பூச்சிக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை கல்யாண பேச்சு யாருக்கு பூச்சிக்கு தான் ஓம் பூச்சி கண்ணியமானவர் பீடி சிகரெட் கிடையாது குடி தொடுவதே கிடையாது அது நல்ல வேற வேற கெட்ட வழக்கங்கள் கூட கிடையாது எவ்வளவு அந்த வேஸ்ட் ஆக்கி போட்டார் பாத்தியல்லையா அப்படி ஆனா சொன்னோன்னு ஐயோ வேண்டாம் பூச்சி ஐயோ வேண்டாம்னு சொன்னாங்க ஆனாலும் விடையில அப்பா அந்த சீரழிவை பற்றி சீரழிவை பற்றி ஏன் சொல்லணும் மனம் பொருந்தி விட்டால் அதாவது அந்யோன்யமாக இருந்து விட்டால் சீரழிவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மனப்பொருத்தமே மனப்பொருத்தம் கல்யாணம் என்றாலே வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டான் பூச்சி அதுக்கும் ஒரு காரணம் இருந்தது என்ன காரணம் இதுதான் காரணம் பூச்சியை அங்கும் இங்கும் போகும் பொழுது கண்ட ஒருவர் அதாவது இவன் நல்லவன் ஆகவே இவனை கட்டினால் மகனுக்கு மகனுக்கு நல்லதாகும் என்று பெண்ணை பெற்ற ஒரு புண்ணியவான் அவனை அழையினான் இவ்வளவு கதைக்கு நீ கட்டிலியா கட்டிலையா ஏன் அது ஒரு பெரிய தத்துவம் ஏன் கட்டினால் உண்டு கட்டாட்டி நல்ல ஐடியா நினைப்புதான் புணர்வு கிடைக்கொண்டு சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க ஜோடியை குடும்பி சும்மா ஆடுமே அதாவது பெரியோரு தந்துவலாம் சரி அப்ப கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டான் போச்சு காரணம் என்னவென்று தெரியவில்லை அதுக்கு ஒரு காரணம் இருந்தது பெண்ணை பெற்று அவர் பூச்சியின் குடும்பத்தை அணுகினார் ஆனால் அதுக்கு முதல் கல்யாணம் வேண்டாம் என்று சொன்ன பூச்சிக்கு அக்கா அட்வைஸ் பண்ணினான் அடே யோசிப்பேன் அக்காவோட எவ்வளவு தான் இருக்கிறது கற்பனையில யோசிப்பேன் இன்னும் விடுறாமா பூச்சி படுத்திருக்கிற நீ கற்பனையில யோசிப்பேன் கட்டினால தொடுப்புறா கோபி ரெடி எழும்புங்கோ சில கூட நல்லா இருக்கும் என்ன சொன்னா அது எப்படியோ இப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும் ஆனா ஒரு சிலர் அப்படியே இத்தனை என்னப்பா கோபி ரெடியே அந்த அம்மாவை முஸ்லீம்ல இருக்காண்டு இல்லையாப்பா இப்ப வாஷிங் மிஷின்ல உடுப்பு போட்டேன் நிறைய பேர் நிக்கணும் நிறைய பேர் சொல்ல வெக்கம் நீ சொல்றது உண்மைதான் அந்யோன்யம் இல்லாத தமிழ்ல எத்தனையோ இது ஊர்ல நடந்த ஜோக் உண்டு ரெண்டு பேரும் கதைக்கணும் ஒருத்தர் சொல்றாரு தன்னுடைய வைஃபை பற்றி நேத்தோ என் பொஞ்சாதி கிணத்துக்கு தவறி விழுந்து மற்றவர் பதறி போயிட்டார் ஏதோ தந்த பொஞ்சாதி விழுந்த நிறைய பேர் பிடித்தார் துறை நடந்தது கூலா சொன்னேன் என்ன ரெண்டு நாளா பக்கத்து வீடு கிடந்து தான் பாதிக்கிறோம் சரி அப்ப பூச்சியை கல்யாணம் செய்யலாம் தன் மகளுக்கு என்று சொல்லி அந்த பெரியவர் பூச்சியின் வீட்டை அணுகினார் அணுகினவர் சும்மா இருக்கையில ஒரு அணுகுண்ட தூக்கி போட்டார் ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேள்வி பூச்சியும் பூச்சி குடும்பத்தையும் பார்த்து அந்த கேள்வியை கேட்டார் உங்கள்கிட்ட அது என்னன்னு கேட்டார் இதுதான் எதப்பா நான் அதென்ன இதண்டு நினைச்சேன் எது எது எது ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்யல பாத்திரம் அரைஞ்சு பெண்ணை கொடு கோத்திரம் அரைஞ்சு பெண்ணை கொடுன்னு சொன்னவர்கள் பாத்திரம் அரைஞ்சு பிச்சை போடுன்னு சொன்னவர்கள் ஏதோ சொல்லி இருக்கிறார்கள் நினைச்சு கொண்டு போய் சாதி என்னன்னு சொல்ல விடுங்க ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்யலாம் ஒரு பொய்யை இழுத்து விட வேண்டியதான லீட்டர் மீட்டர் கணக்கில் தம்பி இந்த பாச்சா எல்லாம் இங்க பறிக்காது அதாவது இந்த விஷயமா இருந்தா ஓ அங்க குண்டு விழுகுதோ போரோ சமாதானமோ இதுக்குண்டே பிளைட் புக் பண்ணி போய் அறிஞ்சு போட்டு வந்து தான் மற்ற வேலை பார்க்கலாம் கல்யாணம் கூட இந்த குலத்திலே ஒரு போராட்டம் தான் போராட்டம் தான் போயிடும் ஆயிரம் காலத்து பயிராம் கல்யாணம் ஆயிரம் கூலத்தில் இதுவும் போராட்டம் ஆயிரம் காலத்து பயிராம் கல்யாணம் ஆயிரம் கூலத்தில் இதுவும் போராட்டம் ஆயிரம் காலத்து கல்யாணமாயே குலத்தில் இதுவும் போராட்டமாயிரம் கல்யாணமாயிரம் குலத்தில் இதுவும் போராட்டம் ஆயிரம் காலத்து பயிரா கல்யாணம் ஆயிரம் பொய் சொல்லி ஆறு காரியம் ஆயிரம் நின்று போச்சு நின்று போச்சு பூச்சிக்கு என்ன கெட்ட காலமா தெரியவில்லை கல்யாணம் நின்று போச்சு அதோட சேர்ந்து இன்னும் ஒரு பிரச்சனையும் வந்தது அக்காவண்ட வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய கட்டம் வந்தது காரணம் வாக்குவாதம் என்ன அக்கா இல்ல அக்காவுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது நல்ல விஷயம் வாக்குவாதம் அக்காவிட புருஷனோட தான் அக்காட உனக்கு என்ன வேலையப்பான்னு இல்ல இல்ல அப்படி இல்ல அதாவது பிள்ளை பிறந்தது பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சிடும் அந்த பேர் பூச்சிக்கு பிடிக்கல வலிக்கிட்டான் வலிக்கிட்டவன் போடாம பெத்தவைக்கு தெரியும் தானே பேர் என்ன ஏன் மச்சாக்கள் பணம் பிறந்தது ஒரு பொம்பளை பிள்ளை பின்ன பெற்றோர் அடக்கமாக ஒரு பேர் வைக்கணும் அடக்கமா கட்டாயம் கட்டாயம் இதை போட்டுட்டு தான் போயிருக்கணும் பைக்கில் பேரை பார்த்தியா ஐயர் மேம் டாடாவில டீனாவில மையன் கொண்டு சொல்லியிருப்பினம் ஆனா இப்ப ட்ரெண்ட் அப்படித்தான் சேரா யார் பீட்டர் ஜோன் இப்படி கூட்டிட்டு போய் எக்ஸ் வாய் சைடு ஓடி பாருங்க பத்து பேர் வந்து நிற்பினோம் எக்ஸ் வாயும் வந்து நிற்கும் பேர் நல்லா தான் இருக்கும் தமிழ் எங்கட வீட்டுல ஒரு அக்கா பேர் சுப் சண்டு தான் கூப்பிடுறேன் சுப் பேர் சுப்பு லட்சுமி உண்மையான பேர் நிறைய அவன் சுப் சண்டு வச்சிருக்கிறான் நிறைய பேர் இருக்கணும் பேர் வைக்கிறது பெற்றோர்கள் தெரியும் உண்மை அதாவது அடுத்த ஒரு தலையிட முடியாது கூடா பேர் வைக்கையிலே முதல் எழுத்து அதிர்ஷ்ட விஞ்ஞானம் உண்மை சுருக்கமான ஒரு பெயர் சுருக்கமா நாகரிகமான ஒரு பெயர் நாட்டுக்கேற்ற கூப்பிடுவதற்கு இலகுவான ஒரு பெயர் இது எல்லாம் பார்க்கப்படும் ஆனா அதோட கொஞ்சம் சிறிய சிறிய கொஞ்சோண்டு தமிழை சேர்ந்தா சரியா சொன்னீங்க எவ்வளவு நல்லா இருக்கும் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் தமிழும் சேர்ந்து வைக்கலாம் தானே நில்சா இல்லாம பேர் பேர் பேர் நல்ல பெயர் குலத்தில் சிலர் வைக்கும் பெயர் பேர் பேர் பேர் நல்ல பெயர் குலத்தில் சிலர் வைக்கும் பெயர் சின்ன சின்ன சின்ன விடயம் எல்லாம் சீர்பார்த்து வைக்கும் பெயர் சின்ன சின்ன சின்ன விடயம் எல்லாம் சீர்பார்த்து வைக்கும் பெயர் கூட்டுத்தொகை ஒன்று ரெண்டு மூணு ಕಾಸ ಬಾರಿ ರಚಿಟ್ಟು ಬಾರ பார்த்து ಮಾತ್ರ ಇವನ್ ಪರವಾಗಿಲ್ಲ ஓமாம் இப்ப அதானே லேட்டஸ்ட் அதற்காகத்தான் பூச்சி யோசித்தான் அதாவது இங்க இருப்போமா ஒரே பிரச்சனையா இருக்கு அங்க போவோமா இங்கேயா அங்கேயா அலைபாயினே இங்கேயும் நல்லவன் அங்கேயும் நல்லவன் ஒப்பிட்டு பார்த்தான் பூச்சி அங்க போவோமா இங்க போவோமா என அலை வாய்ந்தது அவன் மனம் காசு இருக்கு கார் இருக்கு எங்கே சாதி சனம் நிறைஞ்சிருக்குது அங்கே கவலை தீர்க்க மது இருக்கு இங்கே அதை சொல்லிட சொந்த உண்டு அங்கே காசு இருக்கு கார் இருக்கு இங்கே சாதி சனம் நிறைஞ்சிருக்குது அங்கே சொல்லியட சொந்தமுன்னு அங்கே மாடிமனை வீடிருக்கும் இங்கே இருக்குது இங்கே சொல்லி அழ சொந்தம் இப்படி எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா அங்கேயா இங்கேயா இதெல்லாம் போட்டு அலசி பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தா போய் லண்டன்ல இருக்க பூச்சிக்கு பிடிக்கலையோ அதுல இருந்து கொஞ்ச காலம் இருந்துட்டு போகலாம்னு கூட ஒரு முடிவு எடுத்துட்டாங்க என்ன எல்லாவற்றையும் விட்டு விட்டு அங்கே உடனடியாக புறப்படுவோம் என்று പരിപാടിയാണ് ഹോം ഓഫീസിലും തുടർബുണ്ട് അപ്പൊ പൊതുവായ സൂചി കൊഞ്ഞ വ്യത്യാസമാണ് എന്താണ് கேட்டால் பொதுவா எல்லாரும் இங்க இருந்தோண்டு சி லண்டன் பிடிக்கல இந்தியா ஊருக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஒன்பது வருஷம் போடும் தனியா சொல்லிக்கொண்டே இருப்பினா ஊருக்கு போவோம் ஊருக்கு போக மாட்டேன் நீங்க போக மாட்டேன் நீங்க சொன்னீங்க ஹோம் ஆபீஸோட தொடர்பு கொண்டாரு ஏன் சொலிசிட்டர் மூலமா கிடைச்சிருக்கலாம் சொலிசிட்டர் மூலமா போயிருக்கலாம் தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது சொலிசிட்டர்னால சில பிரச்சனைகள் இருக்கு முதல் தரம் அப்பாயின்மெண்ட் படிவா எடுக்கலாம் ரெண்டாவது தரம் எடுக்கலாம் நீங்கள் எப்ப அந்த கிரீன் ஃபோம்ல பச்சை ஃபோம்ல எப்ப கையெழுத்து வைக்கிறீங்களோ அண்டையில இருந்து நீங்கள் போன் பண்ணலாம் நந்தி மாதிரி இருப்பா நீங்கள் வணக்க மாட்டாரும் அப்ப கேன் ஐ ஹெல்ப் யூ ஒண்ணுவா அவ சொல்லுவா அவர் சொலிசிட்டர் போட்டது போட்டேன் அவர் பெனிஸ்டரோட போட்டார் இப்ப சந்திக்கல ஆனா சொலிசிட்டரோட அல்லையா வேண்டியதுடா அதே இதுங்களுக்கு சொல்லாதாமா நல்ல சொலிசிட்டர் எங்களுடைய ஆட்கள் எல்லாம் அப்படித்தான் சேர்ந்தவர்கள் எல்லாம் சரி விஷயத்துக்கு வா அமைப்புல டிக்கெட் வந்து விடுது பெட்டாபாட்டிட்டு ஏர்போர்ட் பூச்சின்னு கதை லண்டன்ல அவ்வளவு தான் ஏறி போய்த்தான் விமானத்துல ஏழாங்காவில் போய் இறங்கினான் கொடுங்க ஒரு கிழமை ஒரு கிழமை உருண்டு ஓடிச்சு இங்க அக்கா பார்த்தா சொந்தம் அங்க போயிட்டுதே என்ன என்ன நடந்திருக்குமோ அவனுக்கு உடனே எடுத்தா தொலைபேசிய டெலிபோன் எடுத்தா அடிச்சா போல் உடனே போச்சு கொடுப்புக்கு நான் அடிச்ச உடனே லைன் போட்டு கொழும்பு லிங்கோன் லிங்கோன் அவன் அடிச்சு லிங்கோன் இருந்தது அடிச்சா துரிதம் தெளிவு ரீதியில ஓ அங்க ஒருத்தர் அந்த பூச்சி அங்க ஓஹோ பூச்சி எங்கேயோ வெளியில போயிட்டார் அது சரி தானே பூச்சி ஆனா அங்க இருந்தவர் சொன்ன கதையை கேட்டு இங்க அக்காவுக்கு தலை சுத்திக்குது அப்படி இப்படி ஒண்ணும் இல்லை என்ன அவர் சொந்த விஷயம் அப்படி ஓ பூச்சி தன்னுடைய காசை இருக்கிற அங்க தோட்டத்தை எல்லாம் வளைச்சு துளைச்சு எடுத்துக்கொண்டு போய் வெளியில போயிட்டான் ஒரு ஏஜென்சியை பார்த்தேன் என்னத்துக்கு கனடாவுக்கு மீண்டும் வேற காசு கட்டுறதுக்கு புலம் என்பார் திறம் என்பார் நாடென்பார் அவர்கள் சிந்தனைக்கு விருந்தாக சிறிய சிறிய விடயங்களை உங்கள் சிந்தனையில் பொறுத்தட்டும் வகையில் அருவியாக கவிதையாக வழங்கியவர் சுரேஷ் சிந்தனை அருவி நெடுந்தீவு சுரேஷ் என்று துணை பேரில் அழைக்கப்படுபவர் இவரது கவிதை போன்ற உரங்களை பார்த்தீர்களான அங்கே பல விடயங்கள் பொதிந்திருக்கும் அருமையான கவிதையை எதுகே மோனியோடு உங்கள் முன்னிலையில் படைப்பவர் அன்றிலிருந்து இன்று வரை எழுதும் என்றால் எள் என்றால் எண்ணெயாக இருப்பது போல எழுதி தள்ளிவிடுவார் சுரேஷ் நண்பர் நமக்காக கடலெடுத்து இங்கு வந்து இங்கு வரை வந்திருக்கும் இணை ஆசிரியர் ஐங்கர நேசன் அவர்களை மேடை கழிக்கின்றேன் வாருங்கள் ஒரு ஐங்கர நேசன் அவர்களை கடல் கடந்து வந்திருக்கின்றார் அறிவி பத்திரிகையின் ஆரம்பத்திலிருந்து அதனுடைய எண்ணங்களின் வெளிப்பாடுகளுக்கு மிகவும் உறுதுணையாக என்று சொல்லாமல் அவரே முன்னணியில் இருந்து அந்த பத்திரிகையின் அத்தனை பக்கங்களுக்கும் அழகு சேர்க்கின்ற வண்ணத்திலே ஆக்கங்களை உங்கள் முன் தருபவர் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார் உயிர் காப்பான் தோழன் என்பார்கள் உயிர் கொடுத்து அருவியை உங்கள் முன்னையில் நிறுத்தியவர் நான் பிழைவிடும் போதெல்லாம் தட்டி கேட்டு அதை வடிவமாக்கி அருவியாக இனிமையான ஒரு அருவி கோர்வையாக எங்கள் முன்னிலையில் தருவதற்கு அவர் தொலைபேசி மூலமும் இமெயில் மூலமும் எங்களுக்கு அளித்த சேவை மிக மிக மிக பெரியது அடுத்து துணை துணைபுரியும் எடுத்த எண்ணங்களை எல்லாம் அதாவது அசையாது இருந்து அமைதியாக இருந்து அதிகாலை அதிகாலை வரையிலும் சரி இரவு மூன்று மணியிலும் சரி பத்திரிகையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற உற்சாகத்தில் எத்தனையோ சிரமங்கள் மத்தியில் எங்களோடு அந்த பணியிலே அந்த அலுவலகத்திலே இருந்து செயற்படுகின்ற எங்கள் அன்புக்குரிய சிவா என்று அழைக்கப்படும் சிவகுமார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன் சிவா வாருங்கள் தமிழ் தத்தெடுத்து மனதில் அவருக்கு அப்படியே பாடம் வசனத்தை சொன்னால் ஆடியோ டைப்பிங் போல தமிழை அந்த மாதிரி டைப் பண்ணுவார் எடுத்த எண்ணங்களை எல்லாம் எழுத்து வடிவில் மிக விரைவில் தந்து விடுவார் இன்று அருவி நாம் மனதில் தயாரானால் அடுத்த நாள் அது கடதாசிகள் தயார் சிவரன் மூலம் அதுபோல அடுத்து நாம் இங்கு அன்போடு அழைக்க இருக்கின்றோம் அருவியின் சிறு துணுக்குகள் போல சின்னஞ்சிறு நறுக்கென்று அடிக்கடி திரு அமர்தர்கள் அறிவிய ஆரம்பிக்கின்ற போது சொன்னார் அப்படியான விடயங்கள் தான் எங்கள் பத்திரிகையில் இடம்பெற வேண்டும் சற்று வித்தியாசமாக அமைய வேண்டும் என்று அதுபோல இங்கு நாம் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் எல்லோரையும் சிறு அளவிலே தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் செய்கின்ற பணி பெரிய பணி ஸ்ரீ எங்கே ஸ்ரீ அவர்களை அன்போடு அடி தூரத்தை பார்த்து வித்தியாசமாக நினைக்க வேண்டாம் அடுத்த ஆட்டத்திற்கு தயாராக இருக்கிறார் அதான் இப்படி இருக்கின்றார் அவர் ஒரு நாடக கலைஞனம் கூட என் தேசத்தின் பாசமிகு உறவுகளே